பின்பற்றி வாழ்ந்த கண்ணியமிக்க சஹாபாக்கள் தாபியங்கள் தாபியங்கள் கயாமத்து நாள் வரைக்கும் மேலான ரசூலுல்லா சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய பாடுபடக்கூடிய எல்லா நல்லவர்கள் மீதும் அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் அவனுடைய சலாத்தையும் சலாமையும் மகபுரத்தையும் ரஹ்மத்தையும் சொல்லி சொல்லித்தருவானாக அல்லாஹுடைய கட்டளைக்கு மதிப்பு கொடுத்து அவனுடைய இல்லத்திலே எத்தாக்குடைய நீயத்தோடு ஒன்று கூடி இருக்கும் விசுவாசிகளே அல்லாஹுடைய நல்லடியார்கள் அல்லாஹுக்கு சுத்தானகுவட்ட ஆளாவை உள்ளால் உள்ளபடி பயந்து கொள்ளுங்கள் உள்ளால் உள்ளபடி பயப்படுவதில் தான் அல்லாஹுவை அஞ்சுவதில் தான் அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் தான் அவனுடைய விளக்கல்களை தவிர்த்து வாழ்வதிலேதான் அல்லாஹ் இன்பத்தை வைத்திருக்கிறான் நிம்மதியை வைத்திருக்கிறான் சந்தோஷத்தை வைத்திருக்கிறான் எனவே அல்லாஹ் சுபான எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தமான ரப்புல் ஆலமீனை பயந்து அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றி அவனுடைய விளக்கல்களை தவிர்ந்து வாழும் நல்லவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக சங்கைக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே விசுவாசிகளே இஸ்லாம் என்பது ஒரு புனிதமான மார்க்கம் ஒரு தூய்மையான மார்க்கம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் உணர்ந்திருக்கிறோம் இஸ்லாத்தில் அல்லாஹுக்கு சுபகானகுவத்தாலா எத்தனையோ விடயங்களை ஹலால் என்று சொல்லி இருக்கிறான் எத்தனையோ விடயங்களை ஹராம் என்று சொல்லி இருக்கிறான் தடுத்து இருக்கின்றான் நாம் நினைக்கிறோம் அல்லாஹ் நம்மை படைத்து அவனுடைய இஷ்டப்பிரகாரம் படைத்து அவனுடைய இஷ்டப்பிரகாரம் நம்மை வாழ வைத்து ஹலால் என்று சில சட்டங்களையும் ஹராம் என்று சில சட்டங்களையும் வகுத்து ஹலாலை பேணுபவர்களை நல்லவைகளை ஏற்று வாழ்பவர்களை சுவர்க்கத்திலும் தீயவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பவர்களை நரகத்திலும் அல்லாஹுக்கு சுத்தானா செலுத்துகிறான் என்றால் சகோதரர்களை நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் இது அல்லாஹ் அவனாக விரும்பி செய்யக்கூடிய ஒரு செயற்பாடு அல்ல அல்லாஹ் எவைகளை எல்லாம் எமக்கு ஏது இருக்கிறானோ இவைகள் அனைத்தும் நாம் விரும்பக்கூடியது மனிதன் விரும்பக்கூடியது அல்லாஹ் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ இது மனிதன் செய்ய விரும்பாதது அவன் ஒரு முஸ்லிமாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம் அல்லாத அல்லாவை நிராகரிக்கக்கூடிய அல்லாவை விளங்கிக் கொள்ள முடியாத நபியை விளங்கிக் கொள்ள முடியாத நபியுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு மனிதனாக இருக்கட்டும் அல்லாஹ் எவைகளை செய்யும்படி ஏவி இருக்கிறானோ சகோதரர்களே அது நாம் விரும்பி நம்மாக ஏற்றுக்கொண்டது இதைத்தான் அல்லாஹ் செய்யும்படி வற்புறுத்துகிறான் செய்ய வேண்டாம் என்று வற்புறுத்துவது அது அல்லாஹுடைய விருப்பமாக இருக்க முடியாது அல்லாஹ் வெறுத்ததல்ல நாம் வெறுத்தது ஹதீசுகளில் இதுக்கு நிறைய ஆதாரங்களும் நிறைய தெளிவுகளும் சொல்லப்பட்டிருக்கிறது அழகி வசல்லம் அவர்களுடைய மஜிலிசுக்கு சபைக்கு ஒரு வாலிபர் சஹாபி வருகிறார் அல்லாஹுவை ஏற்றவர் நிதியை ஏற்றவர் சஹாபி இஸ்லாத்துக்குள் வாழ்பவர் நபிக்கு பின்னால் தொழுபவர் வகை இறங்குவதை பார்ப்பவர் நபியுடத்திலே வந்து கூறுகின்றார் யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரே எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் சஹாபி சொல்கிறார் சஹாபி வந்து நபியிடத்தில் சொல்கிறார் யார் ரசூல் அல்லா நான் விபச்சாரம் செய்யணும் எனக்கு அனுமதித்தாங்க சாத்திர மத்த கட்டளைகள் மத்த காரியங்களை எனக்கு எடுத்து நடத்துறது ரொம்ப லேசி எந்த பிரச்சனையும் இல்ல ஆனால் இந்த விபச்சாரம் இருக்கிறது இதை உட்பட்டு என்னால வாழ முடியாது இந்த இன்பத்துல நான் பழக்கப்பட்டிருக்கிறேன் அதனால யார் சூழல்லா எனக்கு இதுக்கு மாத்திரம் அனுமதித்தாங்க சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லே எப்படி இருக்கும் நபியுடைய மஜிலி வகையுடைய மஜிலி பாவங்கள் இல்லாத ஒரு மஜிலே சகாபாக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சபை இதுல வந்தொருத்தர் விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கேட்டா எப்படி இருக்கும் குதித்தெழுந்தார்கள் சகாபாக்கள் குதித்தெழுந்தார்கள் நபி சொல்லாஹ் அழகி வசல்லம் அவங்க அவரை அப்படி அரவணைச்சு தன்னுடைய பக்கத்துல கூட்டிக் கொண்டு இருப்பாட்டினாங்க இருப்பாட்டு சொன்னாங்க நண்பரே உங்களுடைய தாயோட யாராவது விசாரம் செய்யறத நீங்க விரும்புவீங்களா கேட்டாங்க உங்களோட உமாவோட வேறு ஒரு அந்நிய ஆண் விபச்சாரம் செஞ்சால் தினா செஞ்சால் அப்படி ஒரு காட்சியை பார்த்தால் நீங்க பொறுத்து கொள்வீங்களா யார நானும் என்னுடைய தாயும் தந்தையும் தங்கள் மீது அர்ப்பணமாகட்டும் ஒரு நாளும் நான் சகிச்சு கொள்ள மாட்டேன் அவங்க சொன்னாங்க அப்படின்னால் நீங்க வேறொரு பொம்பளையோட தினா செய்ய போனால் அது யாரையாவது தாயாகத்தான் இருக்கணும் நீங்க எப்படி உங்களோட தாயோட இன்னொருத்தன் தவறான முறையில நடந்து கொள்வத உங்களோட மனம் விரும்பாதோ ஏற்றுக்கொள்ளாதோ அதே போல அச்சவரும் அவருடைய தாய் இப்படி நடந்து கொள்வத விரும்ப மாட்டார் தானே என்று கேட்டாங்க கேட்டாங்க நபி அவங்க சகோதரரே அவங்களோட மனைவியோட வேறொத்தர் விபச்சாரம் செஞ்சால் இப்படி தினாவில ஈடுபட்டால் அப்படி ஒரு காட்சி உங்களால பார்த்தால் நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா சொன்னார் இல்லையா யார சொல்லலாம் என்னால முடியாது அப்படி அவங்க விளங்கப்படுத்தினாங்க நீங்க விபச்சாரம் செய்யறது வேற ஒரு கணவனுடைய மனைவியாகத்தான் இருக்கணும் நீங்க எப்படி அதை விரும்ப மாட்டீங்களோ இதே போல அவரும் அதை விரும்ப மாட்டார் தானே என்று அவங்க தெளிவுபடுத்தினாங்க கேட்டு கேட்டு நம்பி அவங்க விடல கேட்டாங்க உங்களோட மகளோட தினா செஞ்சா அல்லது உங்களுடைய சகோதரியோட தினா செஞ்சா அல்லது உங்களோட சாட்சியோட தினா செஞ்சா அல்லது உங்களோட பெரியம்மாவோட தினா செஞ்சா இப்படி நம்பி அவங்க கேட்டு கேட்டு கேட்டு அந்த மனிதர் இறுதியாக சொன்னார் யார சூழல்லா எனக்காக துவா செய்யுங்க நான் இந்த பாவத்தை இதுக்கு மேல செய்ய மாட்டேன் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த விபச்சாரம் எங்களுக்கு இன்பமாக இருக்கிறது என்றால் அதனுடைய அடித்தளமும் அத்திவாரமும் இஸ்லாம் ஏன் இதை வெறுக்கிறது என்பதை சமூகத்தில் உணர்த்தப்படவில்லை நாம் உணரவில்லை இன்னும் நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் உடனே அந்த சஹாபியுடைய நெஞ்சில கைய வச்சு நபி அவங்க சொல்றாங்க அல்லாஹும் இவருடைய உள்ளத்தை இவருடைய மருமஸ்தானத்தை மறைவிடத்தை பாதுகாத்து அடங்கி வசல்லம் அவங்க அந்த மனிதருக்காக துவா செஞ்சாங்க அவர் அந்த மஜிலிஸ்ல இருந்து எழும்பிட்டு போகும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க உங்களுக்கு யாருக்காவது சுவர்த்தவாசிகள் பார்க்கணுமாக இருந்தால் கொல்யந்தூர் இலாகாதா இல்லா போற மனுஷனை பாருங்க என்று சொன்னாங்க அல்லாஹுடைய நல்லதார்களே சங்கைக்குரிய சகோதரர்களே இஸ்லாம் ஏன் இதை வெறுத்திருக்கிறது அல்லாஹ் ஏன் இதை தடை செய்திருக்கிறான் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் ஏன் அவனை இஸ்லாம் கொல்ல சொல்கிறது ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் ஏன் அவனை இஸ்லாம் காடு கடத்த சொல்கிறது இது அல்லாஹு வெறுத்த ஒரு விடயம் அல்ல நாங்க வெறுத்த ஒரு விடயம் மனிதன் வெறுத்த ஒரு விடயம் அதைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு சட்டமாக தந்திருக்கிறான் இதைத்தான் அல்லாஹ் ஹராம் என்று சொல்கிறான் நீங்க விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்க விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்க இன்னகுக்கான அது மிகப்பெரிய ஒரு கெட்ட செயல் உங்களோட மனசு அதை ஏற்றுக்கொள்ளாது நீங்க அதை தாங்கிக் கொள்ள மாட்டீங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே ஆமிய சகோதரர்களே இது எப்ப எங்களுக்கு விளங்கும் என்றால் எங்களோட உள்ளத்துல ஈமான் உடைய பிரதிபலித்து இருக்கும் ஈமான் இருக்கணும் அல்லா முஸ்லிம்களை பார்த்து சொல்லல முஸ்லிம்களே உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்க பாதையில போகும் பொழுது உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்க என்று அல்லாஹ் முஸ்லிம பார்த்து சொல்லல முஸ்லிம் பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல இல்ல உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்க அல்லாஹ் சொல்றான் கொல்லில் மூமின்களாக இருந்தால் சொல்லுங்க அவங்களோட உள்ளத்துல ஈமான் இருந்தால் சொல்லுங்க அவங்களோட பார்வையை தாழ்த்த சொல்லுங்க பார்வையை தாழ்த்த சொல்லுங்க ஒரு பெண்மணி மூமியான பெண்ணாக இருந்தால் அவளுடைய உள்ளத்துல ஈமானுடைய பிரதிபலிப்பு இருந்தால் ஈமானுடைய அசைவு இருந்தால் அவளிடத்துல சொல்லுங்க அவளுடைய பார்வையை தாழ்த்த சொல்லி அவள் தாழ்த்துவார் அல்லாஹுடைய நல்லடியார்களே குரானில ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து சட்டங்களும் ஈமான் உள்ளவங்களுக்கு தானே தவிர மாணவர்களுக்கு அல்ல முஸ்லிம்களுக்கு அல்ல அல்லாஹ் வட்டியை விட சொல்லி யாருக்கு சொல்கிறான் முஸ்லிம்களுக்கா இன்று நூற்றுக்கு எழுபது வீதமான முஸ்லிம்கள் வட்டியோடு தொடர்பு பட்டிருக்கிறார்கள் நூற்றுக்கு எழுபது எழுபது வீதமான முஸ்லிம்கள் அன்றாடம் வட்டிக்கு பணம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பணம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வட்டியை ஏதோ ஒரு விதத்தில் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால அல்லாஹ் சொல்ல இல்ல முஸ்லிம்களே நீங்க வட்டிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கோன்னு அவள சொல்ல இல்ல ஏன் முஸ்லிமுக்கு அந்த பவர் இல்ல மூமினுக்குத்தான் தான் இருக்கிறது யா ஐயோல்லதி ரிபா நம்பியவர்களே இமானுடைய பிரதிபலிப்பு கூட உள்ளத்துல இருந்தால் பத்திய விட்டு போடுங்க பத்திய விட்டுடுங்க பயான் செய்யப்படுகிறது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பயான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பயான் ஒவ்வொரு மஹல்லா வேலையிலையும் பயான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் பயான் சுஹான் அல்லா இன்னைக்கு டெலிபோன்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறது அனைத்திலும் எங்களுடைய மக்கள் திருந்தி பயான் கேட்கிறாங்க பயான் கேட்கிறாங்க சீடிக்கள் நிறைஞ்சிருக்கிறது பயான்ல மெகசின்கள் நிறைஞ்சிருக்கிறது ஆனால் பிரதிபலிப்பில்லை ஏன் அல்லாஹ் சொல்கிறான் செய்யுங்க ஞாபகப்படுத்துங்க உபதேசம் செய்யுங்க அது யாருடைய உள்ளத்தை மாற்றும் என்றால் அவருடைய உள்ளத்துல ஈமான் இருந்தால் அவர் கேட்கிற விஷயத்தை அமல் செய்வார் அல்லாஹ் நல்ல சார்களே என்று நபி அவங்க ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால எந்த காலத்தை பயந்தாங்களோ அந்த காலத்தை நாம் எட்டிவிட்டோம் அந்த காலத்தை எட்டிவிட்டோம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால அந்த நபி அவர்கள் பயந்த அந்த காட்சி இன்று எங்களுடைய கண்களுக்கு முன்னால் தெரிகிறது சொன்னாங்க என்னுடைய உம்மத்துக்கு வெகு சீக்கிரம் ஒரு காலம் வர இருக்கிறது அந்த காலத்துல வாழக்கூடிய முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்ற பேரளவுல மாத்திரம் வாழ்வார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே சகோதரர்களே அந்த காலம் தானே இது இன்னைக்கு எல்லாரும் முஸ்லிம்களாக வாழ்கிறோம் எல்லாரும் முஸ்லிம்களாக வாழ்கிறோம் அதை வைத்து சந்தோஷப்படுகிறோம் ஆனால் எங்களுடைய செயற்பாடுகள் எங்களுடைய திட்டங்கள் எங்களுடைய வீட்டு எங்களுடைய விவசாயங்கள் வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் பிரயாணங்கள் உணவுகள் உடைகள் இது எல்லாமே நிகழ்ச்சி மாற்றமாக மாறிக்கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன் சகோதரர்களே நீங்க ஹதீச திரட்டி பாருங்க இந்த ஹதீஸ்ல எங்கேயும் கிடைக்காது கபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவங்க சொன்னதாக நீங்க என்ன உங்களோட இபாதத்துல மாத்திரம் பின்பற்றுங்க என்று நம்பி அவங்க சொன்னதோ அல்லது சகாபாக்கள் அறிவிச்சதோ எங்கேயும் கிடைக்காது ஹதீஸ் கிதாபுகளை திரட்டி பாருங்க அதுல பாடங்கள் பிடிச்சிருக்கிறாங்க ஹதீசுகளை தொகுத்து ஒவ்வொரு ஹதீஸையும் ஒவ்வொரு வரைவினத்துக்கு வரைவிலக்கணத்துக்கு கீழால ஒவ்வொரு தலையங்கம் விட்டு ஹதீசுகளை பிரிச்சிருக்கிறாங்க சில ஹதீசுகள் இருக்குது உடை சம்பந்தமான ஹதீசுகள் என்று பாடம் பிரித்திருக்கிறார்கள் என்ன அர்த்தம் சகோதரர்களே எங்கேயாவது நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்களா நீங்க தொழுகையில அவங்களோட நோம்புல அவங்களோட சகாத்துல ஹஜ்ஜில உங்களோட சதுக்காக்கள்ல மாத்திரம் என்னுடைய வழிமுறைகளை பின்பற்றிக்கோங்க உங்களோட உடுப்பு விஷயத்துல அது பிரச்சனை இல்ல உங்களோட ஊருக்கு ஏத்த மாதிரி உங்களோட நாட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களோட கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி உங்களோட கவர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய நாட்டு நடைமுறைக்கு ஏத்த மாதிரி உங்களோட உறுப்புகளை மாத்திக்கோங்க என்று எங்கேயாவது பாக்குறோமா எங்கேயாவது சொல்லி இருக்கிறாங்களா சொல்லலாம் அப்படி என்றால் கிதாபுல் லிபாஸ் என்ற ஒரு பாடம் ஏன் வந்தது உடுப்பு சம்பந்தமான ஹரியத்துகள் எங்கேயாவது சொல்லி இருக்கிறாங்களா சாப்பாட்டுல நீங்க என்ன பின்பற்ற தேவையில்லை சாப்பாட்டுல நான் எப்படி சாப்பிட்டனும் நான் என்ன முறைய கையாண்டனும் அந்த முறைகள் உங்களுக்கு தேவையில்லை நீங்க உங்களோட நாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி எல்லாம் விருப்பமோ அந்த முறையில சாப்பாட்டை அமைச்சுக்கோங்க என்று எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா அப்படி என்றால் கிதாபுல் அத்தாய்மா உணவினுடைய முறை என்று கிதாபுகள்ல ஹதீசுகள் எழுதப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார்கள் ஒரு தடவை ஆயிஷா ரபி அல்லாஹு அண்ணா வீட்டுல இருக்கிறாங்க கடுமையான பசியோட வீட்டுக்கு வராங்க சில ஈச்ச பழங்கள் இருந்துச்சு ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணாலத்துல சொன்னாங்க வாங்க இந்த பழத்தை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அதற்கு ஆயிஷா சொன்னாங்க யார் ரசூலல்லா எனக்கு பசி இல்ல நான் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன் என்று சொன்னாங்க வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன் என்று சொன்னாங்க நபி அவங்க சொன்னாங்க ஆயிஷா உலகத்துல யார் வயிறு நிறைய சாப்பிடுறாங்களோ நாளை மறுமையில் அவங்க அதிகமான பசியோ எழுப்பப்படுவாங்க என்று சொன்னாங்க அதிகமான பசி உள்ளவர்களாக கிராமத்திலே நாளையில வருவாங்க என்று சொன்னாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே வயிறு நிறைய சாப்பிடுவதை கூட நபி அவர்கள் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க ஒரு மனிதர் உயரமான ஒரு வீடு கட்டுறது நபி அவங்க பார்த்து போட்டு சொன்னாங்க இன்னல் பதாவத்த மினல் ஈமான் இன்னல் பதாவத்த மினல் ஈமான் இன்னல் பதாவத்த மினல் ஈமான் நோமலாக சாதாரண வாழ்க்கை வாழ்றது ஆடம்பர வாழ்க்கை இல்லாம சும்மா சாதாரண வாழ்க்கை எளிய வாழ்க்கை வாழ்றது இருக்கிறே இது ஈமான் உள்ளவர்களுடைய வாழ்க்கை என்று சொன்னாங்க நல்லடியார்களே இஸ்லாத்தினுடைய எந்த கட்டளையை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அதற்கு ஈமான் அடிப்படையாக இருக்கிறது ஈமானுக்கு முயற்சி செய்யப்பட வேண்டும் ஈமானுக்கு பாடுபட வேண்டும் ஈமானுக்கு உழைப்பு செய்யப்பட வேண்டும் ஈமான் ஒரு மனிதனிடத்துல சும்மா வாரசாமல் இல்ல சில அரபிகள் சில அராபுகள் நபியிடத்துல வந்து சொன்னாங்க காலத்தில் அராபு ஆமன்னா யார சூழல்லா நாங்க எல்லாரும் ஈமான் கொண்டுட்டோம் களிமா சொல்லி போட்டு வந்தாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க யார சூழல்லா நாங்க எல்லாரும் ஈமான் கொண்டுட்டோம் அல்லாஹ் குரானுடைய வசனத்தை இறக்கினான் கொல்லம் நபியை நீங்க சொல்லுங்க நீங்க இன்னும் ஈமான் கொண்டு வரல நீங்க இன்னும் ஈமான் கொள்ளல வலம்மா எதுகொலில் ஈமான் குலூபிக்கும் இன்னும் உங்களுடைய ஈமான் உங்களோட உள்ளத்துக்கு இறங்கல்ல உங்களோட உள்ளத்துக்கு இறங்கல்ல குரான் தெளிவாக விளங்கப்படுத்துறது ஈமான் என்றது உள்ளத்தில் இருக்கிறது இஸ்லாம் என்றது வாயில் இருக்கிறது இஸ்லாம் என்கிற வாயளவுல இருக்கிறது ஈமான் என்பது உள்ளத்தில் இருக்கிறது அதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க ஒரு மனிதன் அடிக்கடி பள்ளிக்கு நடந்து போறத பார்த்தால் அவள் ஈமான்தாரி என்று நீங்க சாட்சி சொல்லுங்க அவருக்கு ஈமான் இருக்கிறது என்று சாட்சி சொல்லுங்க ஏன் சகோதரர்களே ஈமானுடைய அசைவில்லென்றால் ஈமானுடைய உணர்வில்லென்றால் ஒரு மனிதனுக்கு பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹுடைய கட்டளையாகிய இந்த கொள்கையை நிறைவேற்ற முடியாது ஏன் அல்லாஹ் மூமின்களுக்கு தான் சொல்கிறான் முஸ்தலா மூமின்களே தொழுகையை நிறைவேற்றுங்க தொழுகையை நிறைவேற்றுங்க மூமின்களுக்கு தான் சொல்கிறான் மூமினாக இருந்தால்தான் அவருடைய தொழுகையை அவர் உரிய நேரத்தில் தொழுவார் தொழுகை மூமின்களுக்கு உரிய நேரத்தில் உரிய கடமை ஒரு மனிதன் உரிய நேரத்துல பாங்கு சத்தத்தை அவதானிச்சு காமத்துடைய நேரத்தை கவனிச்சு ஒரு மனிதன் பள்ளிக்கு வருகிறான் என்றால் அதை அவங்க சொன்னாங்க அவனுக்கு ஈமான் இருக்கிறது ஈமான் இருக்கிறது இன்னொரு தொழுகையை பற்றி நம்பி அவங்க சொன்னாங்களே இன்னொரு தொழுகையை பற்றி சொன்னாங்களே சொன்னாங்க அது தொழுகை என்று சொன்னாங்க தொழுகை அல்லது உள்ளவனின் தொழுகை உள்ளத்துல நயவஞ்சகம் உள்ளவனின் தொழுகை இமானுடைய தொழுகை அல்ல என்று சொன்ன நேரத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க அது என்ன தொழுகையாக சூழல்லாம் எப்படிப்பட்ட தொழுகையார சொல்லலாம் சொன்னாங்க நபி சல்லா சொல்லம் அவங்க அவரு பாங்கு சட்டத்தை கேட்டு காமத்துடைய சட்டத்தை கேட்டு தொழுகைக்கு இன்னும் நேரம் இருக்குதானே நேரம் இருக்குதானே என்று தன்னுடைய நேரத்தை வீணாக கழிச்சிட்டு தொழுகை முடியக்கூடிய நேரத்துல வந்து காக்கை கொத்துவது போல் தன்னுடைய தொழுகைகளை ரசாத்களை விட்டு செல்கிறாரே இது முனாபிக்குடைய தொழுகை என்றார்கள் நம்பிய அவங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அதனால இன்று எங்களுக்கு ஈமானிய உணர்வு குறைவாக இருக்கிறது ஈமான் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை நாம் எல்லோரும் அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம் எங்கட எல்லாருக்கும் மௌத்துல ஈமான் இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது நாங்க மக்சர்ல எழுப்பப்படுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்ற ஈமான் இருக்கிறது அல்லாஹுடைய நல்லே ஆனால் அது பலகீனமாக இருக்கிறது அது பலகீனமாக இருக்கிறது வலு இல்லாததாக இருக்கிறது அதனாலதான் இன்று நாங்கள் இன்று காத்துக்கு எதிரான சக்திகளால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் நாங்கள் உண்டாடப்படுகிறோம் சூறையாடப்படுகிறோம் என்றால் ஈமான் உடைய பலகீனம் உடைய அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு உறுதியான ஈமான் இருந்தால் உறுதியான ஈமான் இருந்தால் அதோடு அந்த ஈமானுடைய செயல்பாடுகள் இருந்தால் எங்களிடம் ஈமான் இருக்கிறது ஆனால் ஈமானுடைய செயல்பாடு இல்ல ஈமானுடைய அசைவில்ல அதைத்தான் அல்லா அமலு என்று சொல்கிறான் நல்ல அமல்கள் என்று சொல்கிறான் நல்ல அமல்கள் அது இஸ்லாத்தினுடைய அடையாளங்கள் எப்படி அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க சஹாபாக்கள் யாரும் சூழல்லாம் என்ற உள்ளத்துல ஈமான் இருக்குது என்றால் அதுக்கு என்ன அடையாளம் நான் ஒரு மூமின் என்றத நான் எப்படி விளங்கிக் கொள்ற என்னுடைய உள்ளத்துல ஈமான் இருக்குது என்றதை நான் எப்படி முடித்துக் கொள்றது அப்படி அவங்க சொன்னாங்க இதா சர்வத் ஹசனத்துமின் ஒரு நன்மை செய்யறதுக்கு உங்களுக்கு ஆசை வருது என்றால் வாங்கு சத்தம் கேட்ட உடனே இமாம் ஜமாத் அடக்குமே அவ்வள் ஜமாத்துல நான் சொல்லணுமே முதல் சப்புல தொழணுமே என்ற ஒரு ஆசை உங்களுடைய உள்ளத்துல இருக்கிறென்றால் அது ஈமானுடைய அடையாளம் ரமலான் வாரதுக்கு முன்னால ரமலான் வரப்போகுது அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க போகிறானே என்னுடைய குற்றங்களை மன்னிக்க போகிறானே அந்த ரமலானை நான் உள்ளால் உள்ள முறைப்படி கவனித்தால் அல்லாஹ் என்னை ரையான் என்ற வழியாக சுவர்க்கம் நுழைய செய்வானே சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லதார்களே அல்லாஹ் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நிலைமைகளை அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் உருவாக்குகிறான் என்றால் எங்களுடைய உள்ளத்தில் அல்ல உருவாக்குகிறான் என்றால் எங்களுக்கு ஈமான் இருக்குது என்பது கிடையாது கேட்டாங்க பாவம் இருக்கிறதுக்கு என்ன அடையாளம் நாங்க பாவம் செய்யறோம் நாங்க செய்யறது தவறு இதை எப்படி நாங்க உணர்ந்து கொள்வது யார சொல்லலாம் நான் செய்யறது ஒரு குற்றம் நான் செய்யறது ஒரு தவறு நான் செய்யறது தவறு என்பதை நான் எப்படி உணர்ந்து கொள்றது அப்படி அவங்க சொன்னாங்க மனிதர்கள் மனிதர்கள்ல யாராவது பார்த்திருவாங்களோ என்று பயந்து கொண்டு நீங்க ஒரு விஷயத்தை செய்யறதாக இருந்தால் அது பாவம் என்று சொன்னாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே ஹிமானுடைய உணர்வு ஹிமானுடைய அசைவோ இவைகளை கொண்டுதான் நாம் உலகத்துல மறுமையில எங்கட சக்கராத்துல எங்கட மௌத்துடைய நேரத்துல மௌத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய அனைத்து நிலைமைகளிலும் நாங்க வெற்றி பெறதுக்கு அல்லாஹ் கண்ட ஒரு புக்கிஷம் சகோதரர்களே ஈமான் என்று அல்லாஹ் குரான்ல போதை என்ற வார்த்தை போதை வெறி மஸ்து இந்த வார்த்தைய அல்லாஹ் மூணு இடத்துல பாவிச்சிருக்கிறான் குரான்ல மூணு இடத்துல எல்லாம் பாவிச்சிருக்கிறான் ஒன்னு சொல்றான் இந்த உலகத்தில இருக்கிற போதை வஸ்துக்கள் உள்ளவர்களே உள்ளவர்களே நீங்க போதையில் இருக்கும் பொழுது மஸ்தில இருக்கும் பொழுது வெறியில இருக்கும் பொழுது நீங்க தொழுகைக்கு வரவானா இது என்ன போதை என்ன மஸ்து நாங்க உலகத்துல பார்க்கக்கூடிய போதை வஸ்துக்கள் அது சாராயமாக இருக்கலாம் அல்லது கஞ்சா அபின் லேகியம் சிகரெட் பீடி சுருட்டு இப்படி போன்ற சாமான்களாக இருக்கலாம் இதனால் எங்களுக்கு போதை வருகிறது என்றால் இதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது இதை இஸ்லாம் எங்களுக்கு தடை செய்திருக்கிறது போதையில இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பேச்சு அது உறுதியாக இருக்காது பழைய காலத்து மனிதர்கள் சொல்லுவாங்க குடிக்காரன் பேச்சு நெஞ்சா போச்சென்று அவன் வெளியில ஒன்று சொல்லுவான் ஆனா அந்த வெறி முடிஞ்சதுக்கு பின்னால அவன் என்ன சொன்னான் என்று அவனுக்கே தெரியாது ஹசரத் வந்திருப்பாரு தலைவர் வந்திருப்பாரு ஊர்ல பெரியவர் வந்திருப்பாரு அவன் வெளியில சொல்லிருப்பான் எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் வெளியில போட்டு அடுத்த நாளைக்கு ஹசரத் தலைய குனிஞ்சு கொண்டிருப்பான் ஹசரத் நான் சொல்லலையே அப்படி தலைவர்கிட்ட சொல்லுவான் நான் அப்படி சொல்லலையே ஏன் அவனுக்கு சொன்னது அவனுக்கு நினைவில்ல அவன் வெளியில போதையில மஸ்துல சொன்னது அல்லாஹுடைய நல்லடியார்களே இது ஒரு சாதாரண போதை இது ஒரு சாதாரண போதையில ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை அல்லாஹ் இரண்டாவது ஒரு போதையை பற்றி சொல்கிறான் எங்களுடைய உயிர் போகக்கூடிய இறுதி கட்டம் இந்த கட்டத்தை அல்லாஹ் போதை என்று குரானில் சொல்கிறான் எங்களுடைய உயிர் போகக்கூடிய சக்கராத்துடைய வருத்தம் என்று சொல்லுவாங்களே சக்கராத் என்றால் போதை என்று அர்த்தம் போதை என்ற அர்த்தம் அல்லாஹுடைய நல்லடியார்களே உலகத்துல இந்த சாதாரண ஒரு போதையில நாங்க என்ன சொல்றோம் என்று தெரியாட்டி பௌத்தடைய சந்தர்ப்பத்துல ஏற்படக்கூடிய போதையில எங்களுக்கு எப்படி களிமா ஞாபகம் வரும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் எப்படி களிமா ஞாபகம் வரும் எப்படி நாங்க களிமா சொல்லுவோம் அல்லாஹ் அதை வெறி என்று சொல்கிறான் போதை என்று சொல்கிறான் அதனால நாங்க பார்க்கிறோம் சிலவங்க அந்த படுக்கையில சக்கராத்து வருத்தத்துல இருக்கிறேன்னு சொல்லுவாங்க சக்கராத்துடைய வருத்தம் என்று சொல்லுவாங்க அவங்களோட பார்வை மேல் நோக்கி இருக்கும் நாங்க பேசுறது அவங்களுக்கு விளங்காது நாங்க குடிப்பாட்டுல தண்ணி அவங்களுக்கு விளங்காது சிலவங்க சக்கராத்துல ஜம் ஜம் சொல்லி குடிப்பாட்டுவாங்க இங்கால ஊத்தினா அடுத்த பக்கத்தால வழிஞ்சு வரும் அவருடைய நேரம் முடிவடைந்து விட்டது சக்கராத்துடைய போதையில் அவர் இருக்கிறார் மௌற்றுடைய போதையில் இருக்கிறார் அவருக்கு உலகத்துல என்ன சொல்றதும் தெரியாது அவர் எதை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் எதை பார்த்து கொண்டிருக்கிறார் மலக்குகள் வாராங்க சுபகானல்லா அல்லாஹுடைய அரசு தன்னுடைய கண்ணால திறந்திருக்குது அல்லாஹ் அவனுடைய அரிசை காட்டுகிறான் சுவர்த்தம் தெரிகிறது நரகம் தெரிகிறது மறுமையுடைய அல்லோலகல்லோல் அவனுடைய கண்ணுக்கு தெரிகிறது அல்லா சொல்கிறானே உன்னுடைய அந்த சக்கராத்துடைய நேரத்துல எங்களுடைய கண்கள்ல ஒரு திரை இருக்குது ஒரு திரை இருக்குது அது குறிப்பிட்ட அளவுதான் அல்லாஹ் பார்க்கக்கூடிய சக்தி அதுக்கு கொடுத்திருக்கிறான் நாங்க பாக்குறோம் ஒரு சொன்ன ஒரு விஷயத்த நாங்க மிக நெருங்கி பார்க்கறது எங்களுக்கு தெரியாது மிக தூரத்தில் இருந்து பார்த்தால் சில விஷயங்கள் தெரியாது அல்லாஹ் அந்த மாதிரி தான் எங்களுடைய கண்ணை படைத்திருக்கிறான் சில விஷயங்கள் எங்களுடைய காதுக்கு தூரம் இருந்து பேசினா கேட்காது சில விஷயங்கள் ஆளு கிட்ட வந்து பேசினாலும் கேட்காது எல்லாரும் சேர்ந்து பேசினால் கேட்காது இப்படி அல்லாஹ் காதுகள் கண்கள் உள்ளங்கள் இதை ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் திரை வைத்திருக்கிறான் இந்த சக்கராத்துல மௌத்துடைய நேரத்துல அல்லாஹ் இந்த திரைகளை நீச்சிடுவான் இந்த திரைகளை அகற்றிடுவான் நாங்க பேசுறது அவங்களுக்கு கேட்காது இந்த திரை மூடிடும் வானத்தினுடைய திரைகளை அல்லாஹ் திறந்து விட்டிருப்பான் அந்த வழக்குகளோடு பேசிக் கொண்டிருப்பார் அல்லாவோடு பேசிக் கொண்டிருப்பார் அவர் அல்லாவோடு என்ன சொல்லிக் கொண்டிருப்பார் என்பதை குரான் சொல்கிறது என கொஞ்சம் திருப்பி அனுப்பு என்று அல்லாட்டி செஞ்சு கொண்டிருப்பார் இவ்வளவு நாளாக சொன்னாங்கதான் இவ்வளவு நாளாக சொன்னாங்க எனக்கு படல்லையாள்லா எனக்கு தெரியலையாள்லா சர்ணா அவங்க சொன்னது எல்லாத்தையும் நான் இப்ப பார்க்கிறேன் ரப்பே அவங்க சொன்னது எதுவும் என்னுடைய காதுக்கு கேட்கல ஒசுமையானா சொன்னதெல்லாம் என்னுடைய காதுக்கு கேட்குகிறப்பே அதனால நாமல் சாலிஹா என்ன கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்பு நல்லது செஞ்சுட்டு வாரேன் என்று அங்கு மன்றாடி கொண்டிருப்பார் இது ஒரு போதை என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் இன்னொரு போதையை பத்தி குரான்ல சொல்கிறான் அது மறுமை நாளுடைய போதை மறுமை நாளுடைய மயக்கம் மறுமை நாளுடைய மஸ்தை பற்றி அல்லாஹ் சூரா ஹஜ்ஜினுடைய ஆரம்ப வசனத்திலேயே அல்லாஹ் சொல்கிறான் நபியே அந்த தியாமத்துடைய நாளையில மஷருடைய மைதானத்துல கோடான கோடி மக்கள் ஆதம் முதல் இறுதி வரைக்கும் படைக்கப்பட்ட மனித சமூகம் அதில் ஒன்று கோடி இருப்பார்கள் அவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க தெரியுமா நபியே எல்லாரையும் நீங்க போதையில் உள்ளவர்களாக பார்த்தீங்க வெளியில உள்ளவர்களாக பார்ப்பீங்க மத்தில உள்ளவர்களாக பார்ப்பீங்க ஒமாகும் சுப்பாரா ஆனா அவங்க மதுபானம் அருந்திய வெறி அல்ல அவங்களுக்கு கஞ்சா லேகியம் இது சாப்பிட்ட வெறி அல்ல அவங்களுக்கு ஒமாகும் சுப்பாரா வலா சின்ன அகாபல்லாஹி அல்லாஹுடைய தண்டனைய பார்த்து அல்லாஹுடைய வேதனைய பார்த்து எனக்கு என்ன நடக்க போகுதோ என்று தன்னுடைய புத்தியை இழந்தவர்களாக அவர்கள் அங்கு நின்றிருப்பார்கள் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படிப்பட்ட இடத்திலும் கூட ஈமான் தான் எங்களுக்கு உதவி செய்யும் ஈமான் தான் எங்களுக்கு உதவி செய்யும் போதையிலும் ஈமான் தான் எங்களுக்கு உதவி செய்யும் ஈமான் தான் எங்களுக்கு உதவி செய்யும் ஈமான் தான் களிமா சொல்ல சொல்லும் எங்களுடைய உலக வாழ்க்கையிலும் நாங்கள் இந்த போத வஸ்துக்களை விட்டு தவிந்திருக்கிறது என்றால் அதுக்கும் ஈமானுடைய அடிப்படை அம்சங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் சகோதரர்கள் நல்லடியார்களே இறை விசுவாசிகளே அதனால நாங்க ஈமானுக்கு பாடுபடுவோம் ஈமானுடைய முயற்சிகளை செய்வோம் சஹாபாக்கள் ஈமான்ல உச்ச கட்சத்துல இருந்தவங்க நபிய வாங்க ஒரு நாள் அதற்கு அலிய கூப்பிட்டு கேட்டாங்க அலியே உங்களுடைய ஈமான் எப்படி இருக்குது அதற்கு அலி சொன்னாங்க யாரோ சூழல்லாம் சுவர்க்கம் முன்னால வந்திருந்து நரகம் முன்னால வந்திருந்து அல்லாஹுடைய அரசு என்னுடைய கண்ணுக்கு காட்டப்பட்டாலும் என்னுடைய ஈமான்ல எந்த ஒரு ஆட்டமோ அசைவோ ஏற்படாது அந்த அளவுக்கு நான் பூர்த்தியான ஈமானாக இருக்கிறேன் பூர்த்தியான பூமியாக இருக்கிறேன் இப்படிப்பட்ட சகாபாக்கள் கூட சகாபாக்கள் இமான்ல உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சவர்கள் அல்லாஹ் குரான்ல சொல்றான் நீங்க அந்த சகாபாக்கள் இமான் கொண்டதை போல இமான் கொள்ளுங்க சஹாபாக்களை இருக்கிறான் அவங்க சொல்லுவாங்க வாங்க நேரம் உட்காருவோம் எங்கட ஈமான நாங்க புதுப்பிச்சு கொள்ளுவோம் எங்களோட ஈமான நாங்க புதுப்பிச்சு கொள்ளுவோம் நபி அவங்க கூட அடிக்கடி சொல்லுவாங்க ஜெஜிது ஈமானக்கும் உங்களுடைய ஈமான புதுப்பிச்சு கொள்ளுங்க துணி பழையதாகுவதை போல உங்களோட ஈமானும் பழையதாகுது அதை நீங்க புதுப்பிச்சுக்கோங்க என்று நபியுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க அல்லாஹுடைய நல்லதார்களே ஈமானுடைய மஜிலிசுகள் நல்ல விஷயங்கள் பேசப்படக்கூடிய இடங்கள் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய இடங்கள் பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல்ல நடக்கக்கூடிய ஈமானுடைய வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அலீமுடைய அமல்கள் எங்களுடைய வீடுகள்ல ஈமான உண்டாக்கக்கூடிய இவைகள் இவைகள் மூலமாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஈமான கொண்டு வர முடியும் சகோதரர்களை ஈமானுக்கன்று முஜாகதா செய்யப்படணும் ஈமானுக்கன்று தியாகம் செய்யப்படணும் தியாகம் செய்யாமல் அல்லாஹ் யாருக்கும் ஈமான கொடுக்கிறதில்லை ஈமான கொடுக்கிறது இல்ல உசைர் அலேஹி சலாத்து வசலாம் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறாங்க அல்லாஹ் இடத்துல அவங்க ஒரு ஊருக்கு பக்கத்தால போறாங்க அந்த ஊர் மௌத்தாகி மையத்தாகி அந்த ஊர்ல எல்லாமே இறந்து காஞ்சி செத்து மடிஞ்சு இருக்கிறது எந்த விதமான மரமத்தைகளும் இல்ல தண்ணீர் இல்ல வறண்ட பூமியாக இருக்கிறது ஹதரத் உசேர் அலஹிஸ்லாம் அவங்க அல்லாஹிடத்துல ஒரு அவங்களோட உள்ளத்துல ஏற்பட்ட சின்னொரு சந்தேகம் இதை கேட்டாங்க அல்லாஹ் இந்த பூமியை எப்படி உயிர்ப்பிப்பான் என்று கேட்டான் சகோதரர்களே அல்லாஹ் அவங்களை என்ன செஞ்சான் அல்லாஹுக்கு ஏழும் உடனடியாக மழையை பொய்ய வச்சு அல்லது வேறு ஏதாவது செய்ய வச்சு அந்த பூமியை உயிர்ப்பித்து காட்ட அல்லாவுக்கு முடியும் ஆனால் அவர்கள் கேட்டது ஈமானுடைய பாடத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான் அல்லாஹ் அழகிஸ்தலாத்த நூறு வருஷம் மூத்தாக்கினான் இது குரான் சொல்கிற ஈமானுடைய கதை இது நூறு வருஷம் மௌத்தாக கிடைக்கிறார் சும்மா பாசா அல்லாஹ் எழுப்பினான் கேட்டான் காலகம் எவ்வளவு காலம் தூங்கினீங்க எவ்வளவு காலம் தூங்கினீங்க சொன்னாங்க நான் ஒரு நாள் தூங்கி இருப்பேன் அல்லது ஒரு நாள்ல சில பகுதிகள் தூங்கி இருப்பேன் அரை நாள் அல்லது ஒரு நாள் தூங்கி இருப்பன் அல்லாஹ் சொன்னான் நீங்க நூறு வருஷம் தூங்கி இருக்கீங்க ஒரு நாள் அல்ல அரை நாள் அல்ல ஒரு மாதம் அல்ல ஐந்து மாதம் அல்ல ஆறு மாதம் அல்ல ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடம் அல்ல நீங்க நூறு வருடம் தூங்கி இருக்கிறீங்க நூறு வருஷம் அல்லாஹ் தூங்க வச்சு எழுப்பினான் அல்லாஹ் எழுப்பி காட்டினான் நீங்க பாருங்க ஒன்றொரு இலா சாமி நீங்க கொண்ட சாப்பாட்டை பாருங்க அதுல புதையல் அழைக்கலாம் நூறு வருஷத்துக்கு முன்னால தன்னுடைய அந்த கழுதையில வரும் பொழுது சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்தாங்க அல்லா சொன்னான் அவனோட சாப்பாட்டை பாருங்க சுபானல்லா அந்த சாப்பாட்டை ஹதரத் உதய தொடர்ந்து பாக்குறாங்க அப்ப சமைச்சு கொண்டு வந்ததை போல அந்த சாப்பாடு சூடாக இருந்தது இலா அவங்களோட குடி குடிக்கிற நீங்க குழந்த தண்ணிய பாருங்க புதிய தண்ணியாக அவங்க குழந்த மாதிரி இருக்குது வந்தூர் இலா ஹிமாரே நீங்க வந்த கழுதைய கொஞ்சம் பாருங்க சுபஹானல்லா கழுதை இறந்து சித்து அது முள்ளோட முள்ளாக இறந்து மண்ணுல கிடக்குது மண்ணில கிடக்குது அல்லா சொன்னா இப்ப பாருங்க நான் எப்படி எழுப்புறேன் அல்லா அந்த கழுதைய ஹதரத் உசைருக்கு முன்னால எழுப்பி காட்டினான் அதுக்கு பின்னால ஹதரத் உசைர் அலி இஸ்லாம் சொன்னாங்க உனக்கு எல்லாத்துக்கும் சக்தி இருக்கிறது என்று நான் இப்ப விளங்கி கொண்டேன் என்று அல்லாஹ் சீமான படைச்சு கொடுத்தான் அல்லாஹ் நல்லடியார்களே எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் ஈமானுக்கு முயற்சி செய்வோம் ஈமானுக்கு பாடுபடுவோம் ஈமான் இல்லாம சகோதரர்களே எங்களால சராத்திர நேரத்துல களிமா சொல்ல இயலாது களிமா சொல்ல இயலாது ஈமானுடைய உணர்வு இருந்தால் எங்களுக்கு அந்த ஈமான் சக்கராத்துல வந்து எங்களுக்கு களிமாவை ஞாபகப்படுத்தும் எனவே அல்லாஹான சீமானுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய உழைப்பு செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆகவேயா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயா தப்பு தவறுகளை மன்னிப்பாயா யா அல்லா முஸ்லீம்களாக வாழக்கூடிய எங்களை மூமீன்களாக மாற்றி வைப்பாயா ஈமான் பிரதிபலிப்புகளை எங்களுடைய உள்ளத்திலே உச்சிவாயாக அதன் மூலமாக யா அல்லா எங்களுடைய அங்க அவயங்களை உடல் உறுப்புகளை பாதுகாத்து ஈமானுக்கு சாதகமான உடல் உறுப்புகளாக எங்களுடைய உறுப்புகளை மாற்றுவாயா எங்களை குடும்பத்தை ஈமானுக்கு உதவியான குடும்பமாக மாற்றுவாயா இந்த தொழில ஈமானுக்கு சாதகமான தொழிலாக மாற்றுவாயாக யா அல்லா எங்களுடைய ஒவ்வொரு மூச்சையும் ஈமானோடு விட்டு ஈமானோடு உள் வாங்குவதற்கு செய்வாயா அல்லா நீ விரும்பி அளித்த இஸ்லாத்தை நீ விரும்பி அளித்த ஈமானை மௌத்துடைய சந்தர்ப்பத்துல எங்கட பாவத்தினால எந்த காரணத்தை கொண்டு பறித்து விடாமல் ஈமானோடு எங்களை மௌத்தாகுவதற்கு தௌசி செய்வாயாக அல்லா நாங்க உனக்கு விருப்பமான எத்தனையோ நல்ல அமல்கள் செய்கிறோம் அல்லா அதுல நீ விரும்பக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல அமல் செய்யக்கூடிய நேரத்துல எங்களை ரூகுகளை ஈமானோடு கைப்பற்றி உயர்தரமான சின்னத்தில் எங்களை வாழ செய்வாயாக எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயா எங்களோட உற்றார்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயா உற்றார் உறவினர்கள் புறா உம்மத்துகள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா யா அல்லா முஸ்லிம் உம்மாவில யார் யார் இதுவரைக்கும் கபராளிகளாக சென்றிருக்கிறாங்களோ அவங்க எல்லா கபறுகளையும் சுவர்க்க பூங்காவாக மாற்றி யா அல்லா நரக படுகொலியில் இருந்து அவர்களை பாதுகாத்தல்வாயாக அனில் அஹமதுல்லாஹி ரபில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இந்த பயானை எமது இணையதளமாகிய W W W dot Tamil bayans dot com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்